அபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் என்னை உடல் நலம் விசாரித்தார்கள் அப்போது அல்லாஹ் மஷ்பி சாதன் அல்லாஹ் மஷ்பி சாதன் அல்லாஹ் மஷ்பி சாதன் என்று மூன்று முறை நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று ஆறு இரண்டு எட்டு துவாவின் பொருள் இறைவா சாதுக்கு குணமளிப்பாயாக சாதுக்கு குணமளிப்பாயாக சாதுக்கு குணமளிப்பாயாக